திருச்சிற்றம்பலம் திருவேணாட்டடிகள் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் கோயில் திருச்சிற்றம்பலம் துச்சான செய்திடினம் பொறுப்பரன்றே ஆளுகப்பார் கைச்சாலும் சிறு கதலி இலைவேம்பும் கறி கொள்வார் எச்சார்பும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய் காண்திருத்தில்லை நடம் பயிலும் நம்பானே தப்பானை சாய் பற்றார் பெற்றார் என்னுமுது சொல்லும் எம்போல்வர்க்கில்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன் வம்பானார் பணிபுகத்தி வழியடியேன் தொழிலிறையும் நம்பாய் காண் திருத்தில்லை நடப்பையிலும் நம்பானே புசியாதோ கீழ்கொம்பு நிறை குளம் என்றது போல திசை நோக்கி பேழ்கணித்து சிவபெருமானோ எனினும் இசையானாலென் திறத்தும் எனையுடையாள் உரையாடாள் நசையானேன் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பென்னை நோயோடு பிணிநலிய இருக்கின்ற அதனாலே பேயாயித் தொழும்பனைத்தும் பிராணிகழும் என் பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடப்பையிலும் நம்பானே நின்று நீனைந்திருந்து கிடந்தெழுந்தொழும் தொழும்பனேன் ஒன்றி ஒரு கால் நினையாதிருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிரிகற்றா போல் வித்தி வரவு நில்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடப்பையிலும் நம்பானே படுமதமும் இடவயிரும் உடைகளிரூடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனு கோத்தன்றே இடுவது புல்லோரெருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் நடுகிதுவோ திருத்தில்லை நடப்பயிலும் நம்பானே மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய் கண்ணாக ஒழிதலும் நான் மிக கலங்கி அண்ணாவோ என்றண்ணாந்தலமந்து விழித்தாலும் நன்னாயால் திருத்தில்லை நடப்பையிலும் நம்பானே வாடாமாய் நாப்பிதற்றி உனை நினைந்து நெஞ்சுருகி வீடாஞ்சை குற்றேவல் எற்றேமற்றிது பொய்யில் கூடாமே கை வந்து குருகுமாறு யானுன்னை நாடாயால் திருத்தில்லை நடப்பயிலும் நம்பனே வாழாமாலயன் வீழ்ந்து காண்பறிய மாண்பிதனை தோளார கையார துணையார தொழுதாலும் ஆளோ நீ உடையதுவும் அடியேன் உன் தாழ் சேரும் நாளேதோ திருத்தில்லை நடப்பயிலும் நம்பனே பாவாந்த தமிழ் மாலை பக்தரடி தொண்டனெடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிக தேவே தென் திருத்தில்லை கூத்தாடி நாயடியேன் சாவாயும் நினை காண்டல் இனியுனக்கு தடுப்பரிதே சிற்சபை சுவாமி ஆனந்த நடராஜமூர்த்தி அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்